காணும் தோட்டம் பூத்த நேரம் நானும் வந்து வேலி போடும் போடகின்மை தீண்ட சொல்லும் தேவி தன்னை மேய சொல்லும் காத்து கிடந்த சோலை ஓரம் ஆ ஆ காத்து கிடந்த சோலை ஓரம் கங்கை வந்து பாயும் நேரம் தொங்கல் என்னை முத்தமிட்டது இதழே இனிக்க இதயம் கொதிக்க எல்லோரும் பார்க்க தென்றல் என்னை முத்தமிட்டது